نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد ان கூடிய நாள் பொதுவா போகக்கூடிய நேரத்துல அந்த கவியுடைய உச்சமல்ல இருக்கக்கூடிய பொறுப்பா நேர்ந்தான் கட்டாயமான நேர்ந்தான் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தத்துவ கொண்ட சத்தியம் செய்யல தத்துவனுடைய வார்த்தைகளை கேட்கிறத எல்லாம் பகலாக ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதே மாதிரி முஸ்லிம் உண்மன தத்துவா நிலைநாட்டப்படவில்லையோ அந்த நேரத்துல தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் தான் முஸ்லிம் சமூகத்தில் இருந்தால் அல்ல நிம்மதியும் சந்தோஷம் கண்ணியம் ஆக கணிதத்துடைய சகோதரர்கள் என்பவரே அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அதாவது ஒரு மகானம் முதல்ல மலாய்க்கமாகல போதைங்க மலாய்க்கமாகலுக்கு அந்த மதத்துடைய ஒவ்வொரு மதத்துடைய வழியில நிர்வாணமாக ஒரு பெண்ணை வைக்கப்பட்டாலும் அந்த மதத்துடைய உணர்வில் இருந்து மாற்றம் தெரியாத மனிதர்கள் வரக்கூடிய நேரத்தில் பாவத்துடைய உணர்வாக நமக்கு வாழ படைத்தினான் விலகத்துல உலக விலகத்துல ஒரு நாள் திடீர் அழகின் பாத்திரம் திடீர் அழகின் சொல்றது அவர்களுடைய உணர்வே என்னென்று தெரியாது வரக்கூடிய தன்மை அல்ல எனக்கு இன்றையில் ஒரு தப்பான அறி அல்ல நீங்காகி ஒரு தப்பான அறி அல்ல இல்லாடி நமக்கு நோக்க ஒரு தப்பான அறி அல்ல மனிதன் என்று வரக்கூடிய இருந்து அவர்களுக்கு தப்பான அறியாமா பயப்பட அதில் அவா எப்ப மனோவியல் பாவத்தின் பங்காக இருந்தோ அந்த நேரத்தில் நப்ச அடக்குவது இருக்கிறேன் கொள்வோம் தன்னை பாவங்களை விட்டோம் கற்க வைப்பாரோ அந்த நேரத்தில் நாள் நாள் அந்த தப்புவாவுடைய மூடியிலே அது அன்னொண்டே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த தப்புவாவுடைய நியத்தினால் மக்ரஜா கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே அவங்க மாதிரி எல்லாம் பண்ணணும் அவங்க சொன்னாங்க யாரும் சொல்லலாம் ஏன மகன ஏன மகன தாங்கள் முடிச்சு கூட்டாடுகிறார் எத்தனையோ மாணவர்கள் மன்னர்கள் நீங்க யாருக்குள்ள கவனம் இல்லாம நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் நான் கூட வராது வந்ததில்லா இல்லா என்ற நோய்கொண்டேவாக உங்களோட மகன் ஏல எத்தி எங்க அவரும் இதை ஓடிக்கொண்டே வாழ்க்கை அவருடைய மகன் ஏற்கொண்ட பெரும்பாலான செயல்கள் அதுதான் அவருடைய தலைமைக்குதான் அமைய வேண்டும் تقوى இடத்திலையும் கல்வி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொருளிலிருந்து ஒரு எதிர்ப்பு வருவது ஒரு தங்க சாட்சி எடுத்துக்கொண்டு இவருக்கு முன்னால் வச்சு பதினேழு கோடதியாகிட்ட பதாவது தாமதமாக போகல அல்லாட போகமாக சொல்லல முதலாவதாக போறாங்க அசுரலாம் அலைவசல்லிட்ட அசுரெல்லாம் ஒன்றுக்கு போனது ஒன்றுக்கு போன இடத்துல எழுபத்தி பதினேழு முதலாவது அல்லாஹ் வழியில் செல்லவோ வயது என்று கேட்கிறான் அந்த பொண்ணுக்குள்ள கையை கூட்டிங்களா அல்லது தானாகவே அந்த எலி வந்து வெளியே வைக்கிறான் என்ன கையில கையை உள்ளுக்கு போட்டீங்க என்ன அதனுடைய சட்டம் வேற என்னன்னா அமெரிக்காவோ மக்களை விட்டு மறைச்சி வரக்கூடிய கஷ்டங்கள மூணு நாட்கள் சரியான முறையில பொருளையோட பல்ல அடிச்சு கொண்டு கம்போதை வாங்கலோ ஒரு ஹலாலாக ஒரு வருஷத்துடைய இருக்கக்கூடிய அல்லாவுடைய வாக்கு அல்லாவுடைய அல்லா அவசரமாக அடிப்போம் முறையில் இருப்போம் போலியான முறையில் நாம் ஒரு புத்திக்கு மாற்றமான முறையில என்னோட சிந்தனைக்கு பலர் முறையில் அல்லாஹ் நீங்களே கலாச்சாரம் என்ன வெள்ளக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு சாவி சொன்னார் வித்தியாசம் அதெல்லாம் சரியான மாதிரியாக இருக்கிற மூணாவது செய்ய வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய முறையை படித்தாரான ஒரு நிமிஷம் போகாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ஒரு வாரத்துக்கு பின்னால் அந்த சலாம்கள் சொல்றாங்க யார் சூழல்லா நீங்க சொன்ன முறையில வீட்டுக்குள்ள நுழைய யாருக்குள்ளா அதெல்லாம் எப்படி ஆக்கினார்களா ஒரு நபியாகவும் இருந்தாங்க ஒரு நடிப்பாகவும் இருந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒரு நன்மை யார் உணர்வாங்களோ செய்ய யார் குறைகளை சொல்லுவாங்களோ உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அது பொதுவாக யாருக்கு எல்லாம் இல்லையோ யாருக்கு பண்பா இல்லையோ அவரோட தன்மை என்ன புகழக்கூடியவங்களை விரும்புவாங்க இழக்கூடியவங்களை விரும்புவாங்க இருக்கணும் என்பதை என்ன ஒவ்வொரு நாளும் மாலையில நேரத்துல அவர் தன்னுடைய தோற்றத்தை கொஞ்சம் மாற்றி மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் பேசி அவரோட கண்டிப்பா ஒரு ஆட்சியாளர் தாவது இடத்தை குறைகிறது என்ன சொல்லுது பெரிய சகோதரர்கள் என்றால் உலகில் மாற்றத்தில் எல்லாம் ஒரு நாள் நோம்பு குடிப்பார் நேரத்தில் அந்த மலை வந்து கேட்கிறாங்க அவருக்கு தெரியாத மாதிரி கேட்டாங்க அவங்க பத்தி என்ன சொல்றீங்க ஒரு ஆசியாளர் பத்தி சொன்னாங்க அவர் எல்லாமே இழந்திருக்கிறார் ஆனால் ஒரு தவறு இருக்குது அவர் வைத்துமானாலே மாறுகிறார் அவர் செலவு கிடைத்தது விஜயமானாலே கவர்மெண்ட் பிரச்சனையாலே அவர் இருக்கிறார் வெற்றி சமூகத்தில் இருந்து ஆட்சியை சொல்வதும் அல்லாமல் செய்யக்கூடிய ஒரு இதையும் குடும்பத்தை பணத்தால அதுக்குரிய செலவை எடுக்கிறதே இதம் பேர்கள் பக்கத்துக்கு மாற்றம் என்பதாக இந்த மாட்டேன் அல்லாஹினுடைய செய்வேன் என்பதாகவே எனவே ஆட்சியாளர் வைக்க வேண்டிய தன்மை என்னுடைய வருமானத்துக்குரிய ஒரு முறையோடு வச்சு நூற்று ஹனீஸ் இருக்கிறார் லட்சத்துடைய சகோதரர்களே நண்பர்களே இப்ப என்ன நடக்குதுன்னா இவர்களும் சென்றார்கள் பின்னால நான் கைக்குமாறுமான் தப்புவான அல்லாஹ் கூலிகாரன் போல என்ன செய்வர் ஆட்சியாளர் ஆனால் என்னுடைய மகன் நான் ஒவ்வொரு நாளும் விரும்பாத கவசங்களை செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு கவசத்தை செஞ்சு நான் விற்பன் அதாவது வருமானத்தை வெற்றி நான் என் வீட்டுக்கு அவருடைய மனைவி கவுசத்தை செய்வார் செஞ்சதுக்கு பின்னால்தான் பண்டி போல இருந்த இரும்போ இரும்பு போல பயணமாகும் அதோட மக்கள் இதுதான் இஸ்லாமில் ஏற்படுத்துகிறது அந்த சர்வீஸுக்கு மக்களுடைய பணத்திலிருந்து கவர்மெண்ட் தேவையில்லை தப்போ என்ற அடிப்படையில் அல்லாவுடைய பணத்திலிருந்து நான் முடியும் என்று நான் சர்வீஸ் பண்ணுவேன் வேண்டிய சோதனை எத்தனை எல்லாம் சமான் வருவாங்க அவருடைய வார்த்தை من يتق الله يكفر عنه سيئاته அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் யார் தக்வாவோட வாழ்வாங்களோ அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கிறான் என்பதாக எல்லா பாவங்களும் மன்னிக்கிறான் அவருடைய தக்குவா இருக்கார் அது மாத்திரமல்ல அஞ்சாவது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றார் وَيُعْطِي لَهُ أَجْرًا அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள் இருக்கிறேன் மக்காத கூலிகளாக அல்லா தருவான் தக்குவா உள்ளவர்களுக்கு இஸ்லாம கூலி அல்ல அல்ல மறக்காத கூலிகள் தாரான் என்பதாக பரவாயில்ல ஐந்து அடிப்படையான விஷயங்கள் நன்றாக இருந்தோம் நூற்றுக்கு நூறு இது சொல்ற தத்துவம் அடிப்படையான விஷயம் நூற்று நூறு பாவத்தில் இருக்கிறது இரண்டாவது முடிவுமான அபவத்தை கட்டாயம் செய்யறது வரக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையும் அல்ல நிறைவேற்ற சீராக்குவான் வாழ்க்கையில Allah அதுதான் இரண்டாவது கவலை இவ்வளவு காலம் மாணவர்களே கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்கள் நான் சாப்பிட்டுமே இருபத்தி எட்டு வருடங்கள் அல்ல சமாதானம் எதிர்க்காத எங்களை வைத்திருந்தான் இருபத்தி எட்டு வருடங்கள் நான் இந்த ஹதீஸ் ஒரு விஷயம் விளங்குது எப்ப மக்களுக்கு மத்தியில் இதுதான் சரியான அமைப்புள்ள நிலைமைகள் இல்லையோ தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள முறையில நாங்க கொண்டு அவர்களுக்காக முயற்சி செய்ததுமாக அந்த அமைப்புகளிடையே சகோதரர்களை நண்பர்களே தெரியும் நாட்டுடைய நிலைமைகள் பேசக்கூடிய விஷயங்களை உடல் தெளிவாக கேட்குமோ என்ன கட்சிக்குமோ மனிதர்கள் அக்கா அவர் ஒரு ஓட்ட கட்சியும் வரலாம் வரலாம் அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த ஓட்டை காப்பி அந்த ஓட்டின் பவரையிலே அந்த ஓட்டின் ரைட்டிலே இது இதன் மூலமாக சில நிலைமைகள் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்பதாக அவர் நன்மைகளை தருவான் செய்வார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய இந்த இந்த இந்த சரியான முறையில் நடந்து கொள்வார் என்பதாக நான் அதுபோலவே புறப்படி வாழ்றது அல்ல நாங்கள் விளைவுகளோடு இதால எங்க சொந்த பெரியமல்லா உண்டாக்குவார் இதால என்ன பெரியமல்லா உண்டாக்குவார் பெரியவிதமான அமைப்புல அந்த பங்குகள்ல ஏதாவது அவங்களுக்கு ஒன்றும் மருளாகாது மதீனையில் அவருடைய இடத்தில் இதுதான் பெரியார் நான் விளையாடுவோம் இந்த அமைப்பு அமைப்பினால் ஆராய்ந்து பார்த்து வைத்து நீளமான அமைப்புல பயம் இல்லாமல் வைத்து ஓட்டிக்கொண்டு நினைக்கிறேன் இது வெகு சட்டம் அனைவரும் ஒரு நேரம் அந்த உன்னதமான சட்டம் பத்தொன்பது வந்தையும் சரியா செஞ்சிட்டாரு ஆனா அந்த நூறு நேரத்துல நினைக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் இவர்கள் உள்ளத்துல அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறாரு பத்தொன்பது வந்தையில இருந்தாலும் என்ன நடந்ததுன்னா இவருடைய முகத்தின் காரணமாக உன்னதமான புறப்பாட்டின் காரணமாக சகோதரர்களே நண்பர்களே நாங்கள் எல்லாத்தையும் போட்டிகள் எல்லாம் செய்து வருவோம் சட்டத்தையும் சரியா செய்ய வரும் ஆனா நல்ல முடிவுகள் எல்லாம் எப்ப தருவான் என்றால் حديث أنزل الله عليه وسلم وسلم كما تقولون كذلك يمرر عليكم وكما قال صلى الله عليه وسلم உலகத்தில் எப்படி முஸ்லிம்கள் வாழ்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்சியை தான் அல்லா முஸ்லிம்களுக்கு தருவார் என்பதாக எனவே எவ்வளோ போன் பண்ணினாலும் முஸ்லீம்கள் கிட்ட கதவு முஸ்லீம்கள் கிட்ட பாவம் முஸ்லீம்கள் எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் என்ற கையில் இருக்கிறார் அதனால் இந்த கண்ட்ரோல் இருக்கிறது அதான் தங்கள் கையில் இல்லாத إذا أدعوني حولت قلوب قلوبهم إليهم بالرحمة والرحمة எப்ப அடியாளர் முஸ்லிம்கள் நல்லாட்சி வந்தால் அதுவும் எங்களுடைய நன்மைகள் என்பதாக கிடையக்கூடிய சகோதரர்கள் என்றால் இடையாக தத்துவாவுடைய வெளியிலே இந்த காரணம் என்னென்றால் இப்ப நாம் தத்துவாவில் வாழ்ந்தோம் அல்லாஹ் எனவே கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது பிரச்சனைப்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் இதில் எதிராகிறோம் அவசியம்